நம்மில் அநேகருக்கு பரிசுத்தத்தை பறித்துதான ஒரு வாஞ்சை இருக்கிறது many of us have a great desire towards holiness ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க இயலாது because holiness without which no man shall see the lord நமக்கு பரிசுத்தம் என்னன்னு தெரியாட்டாலும் பரிசுத்தம் வேணும் அப்படினு ஜெபிக்கிறோம் even if we are ignorant of what is holiness we still pray for holiness ஒவ்வொருத்தரும் பரிசுத்தத்துக்கு ஒவ்வொரு ஸ்கேல் வச்சிருக்காங்க each of us have a different scale for holiness பேசாம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு சிலர் எடுக்கிறாங்க something if we do not speak to the others then it is holiness சிலர்ட்ட பழகாம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க if we do not acquaint with certain people it is holiness they think சில காரியங்களை பார்க்காம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறோம் some people think if we do not watch certain things then it is holiness சில காரியங்களை சிந்திக்காம இருந்தா பரிசுத்தம் அப்படின்னு நினைக்கிறோம் if we do not ponder on certain things then that is holiness they think பரிசுத்தத்தை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் வெளிச்சம் உண்டு everyone has a diverse kind, a different kind of revelation a light about holiness ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் one thing you should understand பரிசுத்த ஆவியும் அதனுடைய வல்லமை அதனுடைய பலனும் இணையும் பொழுது உருவாகுவது பரிசுத்தம் holiness is that which is found when the holy spirit and the power thereof will join together நான் திரும்பவும் சொல்றேன் i repeat நம்மில் अनेகர் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் many of us have received the holy spirit ஒரு சிலர் பரிசுத்த ஆவி பெறல வல்லமையை பெற்றிருக்கிறார் some of us have not received the Holy Spirit, but we have received the power. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் One thing you should understand, பரிசுத்தாவி பெற்று வல்லமை இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா பரிசுத்தம் உண்டாகாது if you have received the Holy Spirit and are living without the power, then there is no holiness. ஒருவேளை வல்லமை பெற்று பரிசுத்தாவி இல்லாம இருந்தீங்கனாலோ உங்களால பரிசுத்தமா இருக்க முடியாது for adventure you have received the power, but you do not have the Holy Spirit, still you cannot attain the holiness. ஒரு சிலர் பாருங்க எனக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு அப்படிமாங்க ஆனா அந்நிய பாஷை பேச மாட்டாங்க If you consider certain people, they say they possess certain power, but they cannot speak with unknown tongues. எனக்கு இப்படி உதறது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் உள்ள வந்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க அவருக்கு ஜெபத்துல உட்கார்ந்த உடனே என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் நல்லது Uh, some will confess that they are feeling a trembling within themselves that there is some supernatural power which is controlling them. That is all good. ஆனா அவங்க அந்நிய பாஷை பேச மாட்டாங்க but they are unable to speak with unknown tongues அப்ப அவங்க மேல இது இறங்கல so what is not upon them பரிசுத்த ஆவி இறங்கல the holy spirit has not descended ஒரு சிலர் அப்படி இல்ல a few others are not like this நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க they would speak with unknown tongues انا வாழ்க்கையில மாற்றம் இருக்காது there is no change in their life அதுக்கு காரணம் என்ன what is the reason தேவனுடைய ராஜ்யம் பேச்சில இல்ல எதுல இருக்கு பலத்துல இருக்கு the kingdom of god is not in speech but in power பரிசுத்த ஆவி இருக்கு ஆனா பலன் இல்ல they have the holy spirit but there is no power ஆனா பரிசுத்த ஆவியோ பலனோ இணையும் பொழுது உருகுவாகுவது பரிசுத்தம் So when the Holy Spirit and the power joins together, that which is formed is holiness. இது குறித்து நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஆம் அதிகாரம் 38 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் Coming to Acts of the Apostles, chapter 10, verse 38, you can have a clear understanding about this. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோட கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் எப்படி அவர் உருவாகும் பொழுது பரிசுத்தாவியும் வல்லமையும் மரியாள் மேலே இறங்கினதோ அதே சக்தி பரிசுத்தாவி வல்லமை இயேசுவின் மேலையும் இருந்தது Just as how Jesus was formed that the Holy Ghost and power descended upon Mary even the same Holy Spirit and power descended upon Jesus அதனால தான் இயேசுவை பார்த்து ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் சொன்னால் நீர் தேவரீருடைய பரிசுத்தர் அப்படின்னு கத்துனான் There is why the one demon possessed man looking at Jesus he shouted out saying thou art the holy one of the Lord. லூக்கா நாலாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் Luke chapter 4 verse 34. அவன் ஐயோ நஸ்ரேனாக இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான் அப்போ இதுலேருந்து என்ன விளங்கி கொள்ளுகிறோம் So what do we understand from this? பரிசுத்த ஆவியும் வல்லமையும் இணையும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் மாறுவோம் When the Holy Ghost and the power join together, we become as holy ones. இதே அனுபவம் பவுலுக்குள் இருந்தது St. Paul also ho- held the same experience. அதனால தான் அவனை பார்த்து மற்றவங்க சொல்லும் பொழுது That is why when the others confessed about him, இவன் பரிசுத்தவான் என்று சொன்னாங்க they perceived that he was a saint அப்ப இதிலிருந்து என்ன விளங்கி கொள்றோம் so what do we understand from this ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான ஒரு அபிஷேகமும் வல்லமையும் பெற்றவனாய் இருக்க வேண்டும் a child of god should have a proper anointing and power இல்லாவிட்டா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகாது if not there is no holiness in our life இன்னைக்கு நம்மில எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் how many of us have received such an experience today நமக்கு அந்த அனுபவம் தேவை we also need that experience இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம் ஒரு 50% தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம் we are going at about uh, 50% of what we have ஒண்ணு பரிசுத்த ஆவியில நிரம்புறோம் இல்லட்ட வல்லமையில நிரம்புறோம் either we get filled with the holy spirit or with power அதனால பரிசுத்தம் என்பது நம்மளை விட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்லயே நின்னுகிட்டே இருக்கு so holiness stands a, a particular distance away from us அதனால தான் இயேசு இந்த ரெண்டுமே சேர்ந்து இருந்ததனால தான் அவரால் பிசாசு துரத்த முடிந்தது உள்ளுக்குள்ள நன்மை செய்ய முடிந்தது because jesus had uh, uh, both the comprising of both these within him he was able to cast out the demons he was able to go about doing good ஒன்னு நன்மை செய்தார் மற்றொன்று பிசாசை துரத்தினார் when he went about doing good the other thing he cast out demons இங்கே நாம் பார்க்கும் பொழுது மரியாள்கிட்ட கர்த்தர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு பரிசுத்த ஆவி உன் மேல் வரும் here uh, to mary the lord says the holy ghost shall come upon you பரிசுத்த ஆவி நம்ம மேல வரணும் the holy ghost should come upon us அது ஒரு life that is one life ஒரு மனிதன் மேல பரிசுத்த ஆவி இருந்தா அவன் எருசலேமிலே இருப்பான் if a man has this holy spirit upon him he will dwell in jerusalem அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாய் இருப்பான் he will be righteous and devout அதான் பரிசுத்தாவி ஒரு மனுஷன் மேல இருந்தா நடக்கிற சம்பவம் These are the incidents that take place if the Holy Spirit is upon a man. இங்க நம்ம ரொம்ப பேர் வந்திருக்கிறோம் Many of us are gathered here, ரொம்ப பேர் வரல many of us are not here. நம்மில் அநேகருக்கு பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவு நம்முடைய சபையில அநேகருக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் I think many among our, uh, us in the church do not need the fullness of the Holy Spirit. தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணுகிற ஒரு கூட்டம் சபையில பெருகி வருகிறது There is one group of people who are despising the presence of God abounding in the church. தேவ ஆவி ஒரு மனுஷன் மேல இருந்தா அவன் லைஃப் எப்படி இருக்கும் How will the life of a man be if the Spirit of God is upon him? இயேசுவின் மேல் இந்த அனுபவம் இருந்ததுன்னு நம்ம பைபிள்ல பல இடங்கள்ல படிக்கலாம் Various parts of the Bible we read that Jesus Christ had this experience in him. பரிசுத்தாவி என் மேல் இருக்கிறார் அப்படின்னு அவர் ஓப்பனா கன்ஃபஸ் பண்றதாக ஐசா ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது The prophet, uh, prophetic book of Isaiah says that the Spirit of the Lord is upon me where Jesus confesses openly. ஏசாயா அறுபத்தி ஒன்னை நாம் பார்க்கும் பொழுது Coming to Isaiah chapter 61, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்றார் அறுபத்தி ஒன்று ஒன்று Isaiah chapter 61 verse 1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என் மேல் இருக்கிறார் He is upon me. மரியாள் மேல கர்த்தருடைய ஆவி எப்படி அவர் மேல் இருந்ததோ அதுபோலவே இயேசுவின் மேலும் பரிசுத்த ஆவி இருந்தார் just as how the holy ghost was upon uh, mary even so the spirit of the lord was upon jesus அதனால தான் அந்த ஊழியம் சிறப்பாக மாறினது that is why his ministry was found to be a, be a beautiful one பரிசுத்த ஆவி ஒருவன் மேல இருந்தா அவன் எப்படி இருப்பான் how will a man be if he has the holy spirit upon him இப்ப நம்ம பாருங்க பரிசுத்த ஆவி பற்றிட்டு இஷ்டத்துக்கு போறோம் now we uh, we receive the holy spirit we go as we wish cinema பார்க்கறவங்க உண்டு there are groups which watch cinema அப்படிதானே பரிசுத்தாவி பெற்றவங்க திருடுறவங்க இருக்கிறாங்க there are people who steal who have received the holy spirit பரிசுத்தாவி பெற்றவங்க பொய் சொல்றாங்க spirit of those who receive the holy spirit lie பெற்றவங்க கெட்ட வார்த்தை பேசுறாங்க those who are spirit baptized speak uh, blasphemies பரிசுத்தாவி பெற்ற ஒரு சிலர் போதையில அடிமையா இருக்காங்க those who have received the holy spirit are also captives to the stuff ஒரு புள்ள ஒரு இடத்துல கன்ஃபஸ் பண்ணிருக்கா this one child who confessed in a particular place நான் இப்படி வந்து ஒரு காரியத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளே கன்ஃபஸ் பண்ணியிருக்கா She confessed herself saying that I was uh, caught in such a thing. But நான் அவட்ட பேசின போது When I spoke to her, நான் சுற்றி வளைச்சு கொஞ்சம் பேசினேன் I tried to beat around the bush. உனக்குள்ள ஏதோ தோல்வி இருக்கு அதனால தான் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு நீ அந்த தோல்வியை ஆண்டவரோடு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த தப்பை நான் சுற்றி சுற்றி சொல்கிறேன் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாதுன்ட்டா ஆனால் கன்ஃபஸ் பண்ணது யாரு தான் அவள் தான் I tried to beat around the bush and tried to explain to her that this is the defeat that was in her and that she has to confess it, but she never admitted her fault. But it was she who confessed her fault. அவளே விடுதலைக்காக அறிக்கை செஞ்சுட்டு ஆனால் இன்னொரு இடத்துல வரும்பொழுது nama கேட்கும்போது அவன் என்ன செய்ய மாட்டேங்கிறா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா She confessed uh, herself about the fault that was in her for her deliverance, but coming to another place when she was asked of the same question, she did not admit her fault. அவ முதல்ல யார்கிட்ட சொன்னாலும் அந்த ஆள் என்கிட்ட சொல்லியாச்சுன்னு அவளுக்கு தெரியாது She does not know the person whom she confessed has already shared it with me. அதே போல Even so, சென்னையில ஒரு சகோதரன் ஒரு கொலை கேஸ்ல அகப்பட்டிருந்தார் there's one brother who was caught in a murder case in Chennai. அதோட ஓடி போயிட்டான் With that, he ran away. கேரளால போய் செட்டில் ஆயிட்டான் He settled at Kerala. எத்தனையோ வருஷம் கழிச்சு திருப்பி வந்தான் Many years later, he came back. ஒரு பழைய விசுவாசியுடைய பையன் he was the son of an old believer அவنده தம்பி நம்ம நல்ல விசுவாசி his brother is a good believer in our church அப்ப அவன் ஏற்கனவே என்கிட்ட அண்ணனை பத்தி சொல்லிட்டான் he has already shared with me about his old brother கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அண்ணன் வந்தான் சர்ச்சுக்கு after short while his older brother came to our church அப்ப குடும்பத்துல இப்படி இப்படி பிரச்சனை அப்படினு சொன்னா he said there are certain problems in the family அப்ப நான் சொன்னே எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணி பழைய காரியத்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு விட்டுட்டா அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் If you confess all the old matters and if you forsake them, he that confesseth and uh, for, uh, will have mercy. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் அப்படி ஒன்றும் செய்யலைன்ட்டான் He said, As much as you expect of me, I have not committed any fault. எப்படி அப்போ தம்பி கிட்ட நான் தம்பி எப்படி பார்த்தேன் Then I looked at his younger brother. தம்பி உடனே சொன்னா அண்ணன்ட்ட நான் எல்லாம் பாஸ்டர்ட்ட சொல்லிட்டேன் நீ ஒழுங்கா ஒத்துக்க என்னத்தை போட்டு மறைச்சிக்கிட்டு அப்படின்ட்டான் The younger brother said, I've already shared it with the pastor, you accept your fault. அதுக்கு பிறகு அவன் சாரி சாரி என்ன விளங்கி கொள்றோம் So வல்லமை பெற்றோம் அபிஷேகம் பெற்றோம்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்கல காரணம் ஏதோ ஒண்ணு தான் இருக்கு Many say they have received the power, they received the Holy Spirit, they have not received holiness. The reason is that they have they are lacking some one of them, அதனால அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்ய முடியல செய்ய முடியல so they are unable to do anything. அங்கதான் அங்க தவறு நடக்கும் That is where is the mistake. பரிசுத்தாவி உன் மேல வரணும் the holy ghost will come upon you வந்தா உன் லைஃப் எப்படி இருக்கும் how will your life be then லூக்கா எழுதின சுவிசேஷம் luke's gospel இரண்டாம் அதிகாரம் chapter 2 25 வசனம் verse 25 அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் யார் மேல பரிசுத்த ஆவி இருந்தாரு upon whom was the holy ghost Simeon என்கிற ஒரு ஆள் மேல பரிசுத்தாவி இருந்ததனால அவன் லைஃப் எப்படி மெயின்டெய்ன் பண்ணப்பட்டதுன்னு தெளிவா இருக்கு because the holy ghost was upon a man whose name was simeon we uh, clear, it is clearly said how his life was maintained அப்ப நம்ம மேல பரிசுத்தாவி இருந்தா நம்ம எருசலேமில் இருப்போம் so if we uh, have the holy ghost upon us we will be at jerusalem எருசலேமுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு the jerusalem has two meanings ஒன்று சபை one is the church மற்றொன்று சமாதானமான வாழ்க்கை another is a peaceful life அதான் ரொம்ப முக்கியமானது that is very important ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்கார சபையில் இருக்கணும் ரெண்டாவது சபையில் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது சமாதானம் உள்ளவனாக இருக்கணும் A servant of God, a believer should be in the church. Just because they are in the church, they should not forsake in that manner. They should also be at peace. சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் Have a clear understanding. சமாதானமும் பரிசுத்தமும் ஒன்றோடு ஒன்று பெண்ணி பிணைந்தது Holiness and uh, peace are entwined one with another. எங்க சமாதானம் இருக்கோ அங்க பரிசுத்தம் இருக்கும் எங்க பரிசுத்தம்னு ஒன்று இருக்கோ அங்க யார் இருக்கும் என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் where there is peace there is holiness where there is uh, holiness there is peace இத குறித்து நான் ரோமர்கள் நிருபத்தில் நான் பார்க்கலாம் coming to the epistle to the romans யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமா இருக்கவும் நாடுங்கள் என்ற ஒரு வார்த்தை ரெண்டும் சேர்ந்து தான் வரும் in the hebrews we read uh, follow peace with all men and holiness ரெண்டுமே இணைந்தது தான் both are joined one together தெரியுமா ரோமர்ல இல்லனா வேற பகுதியில் பாருங்க வேதம் சொல்லுகிறது யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமாக இருக்கவும் நாடுங்க தெரியாதா அப்போ இதுலேருந்து என்ன விளங்கி கொள்கிறோம் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கு எவ்ரேயர் பனிரெண்டு பதினான்கு தப்பு ஆ எவ்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினான்காம் வசனம் யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே சமாதானமும் பரிசுத்தமும் இணைந்தது peace and holiness are joint one with another எப்படி பரிசுத்தாவியும் வல்லமையும் இணையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகுதோ அதுபோல பரிசுத்தமும் சமாதானமும் இணைந்து தான் வரும் just as how holiness and peace are in, in uh, will come, uh, cause peace in the life of man even so holiness and peace will come joined together நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் ஒரு கதை மாதிரி சொல்லி இருக்கேன் நினைக்கிறேன் i've already shared with you one incident ஒரு வீட்டு வாசல்ல மூணு பேர் நின்னாங்க there were three people who were standing in the entrance of a door ஒன்று வெற்றி one was victory மற்றொன்று ஆசீர்வாதம் another blessing மற்றொன்று கருணை another was compassion அப்ப மூணு வாசல்ல வந்து நின்னுச்சு all the three was at the entrance of the door எங்கள யாரையாவது ஒரு ஆளை என்ன செஞ்சுக்கலாம் கூப்பிட்டுக்கலாம் you take one of us some, uh, one among us அந்த மனைவி வந்து பார்த்தா வீட்ல இருந்து வெளிய வந்து the wife uh, of that particular house she looked at uh, the door கூப்பிடுவா shall i call victory ஆசீர்வாதத்தை கூப்பிடுவா shall i call uh, blessing கருணை இரக்கத்தை கூப்பிடுவா or shall i call mercy or compassion அவ உள்ள போய் புருஷன்ட்ட கேட்டா she went and asked inquired her husband அப்ப புருஷன் என்ன சொன்னாரு the husband வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கணும் முதல்ல வெற்றியை உள்ள வர சொல்லு He said it is victory that is important. You call success within. இவ சொன்னா வெற்றி கிடைச்சி சும்மா இங்க வீட்டுக்குள்ள உட்காந்து என்ன பிரயோஜனம் ஆசீர்வாதம் வரட்டும் வீட்டுக்குள்ள அது வந்து சேரட்டும் Then she said, What is the use of just having success? Let us have blessing in the house. அப்ப உள்ள இருந்து மகா வந்தா Then the daughter came out of the house. வெற்றி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் ஆசீர்வாதம் இன்னைக்கு வரும் போயிடும் ஆனா கருணை தான் நமக்கு எப்பொழுதுமே என்னது ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாத கிருபையும் கருணையும் இறக்கம் தான் நமக்கு தேவை அதை கூப்பிடுங்கன்னு சொன்னேன் she said success will come today tomorrow it will be gone we will have blessing today tomorrow it will be gone but it is compassion and mercy and grace of God that is essential so call compassion with in அப்போ முதல்ல அவங்க வெளியிருந்து சொன்னாங்க யாராவது ஒரு ஆளை கூப்பிட்டா ஒரு ஆள் மட்டும்தான் நிச்சயம் யாரையாவது ஒரு ஆளை கூப்பிடுங்க நாங்கள் உள்ளே வரோம்னு சொன்னோம் so from out outside they already mention you call one of is then we will come in அப்போ இந்த பெண் போய் வெளியே போய் சொன்னால் யார் வரணும் இறக்கம் கருணை தயவு அது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி So this girl went out and said, "Oh, oh, compassion, mercy, oh, oh, oh, favor, you can come in." இப்போ கருணை உள்ள வருது Now the compassion entered in. கருணை உள்ள வரும்போது யார் சேர்ந்து வந்துட்டா வெற்றி பின்னாலே வந்துருச்சு ஆசீர்வாதமும் பின்னாலே வந்துருச்சு When compassion entered in, uh, blessing and victory followed them. உடனே அவ சொன்னா யாராவது ஒரு ஆள் தானே கூப்பிட்டா வருவேன்னு சொன்னீங்க மூணு பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களே So she said, I, "You said one of you will come in when we called. Then all three of you entered in." அப்போ வெற்றி சொன்னது என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தா யார் வந்திருப்பேன் நான் மட்டும் தான் வந்திருப்பேன் victory then replied if you had called me then I only I should have entered in ah அப்ப ஆசீர்வாதம் சொல்லுச்சு என்னையும் கூப்பிட்டா நான் மட்டும் தான் நினைஞ்சிருப்பேன் வந்திருப்பேன் blessing continue to say if you called me then only I would have come in கருணை இரக்கத்தை கூப்பிட்டா நாங்க ரெண்டு பேரும் கூட போணும்ங்கிறது concept but if you call mercy or compassion it is the rule that we should accompany him Solomon பகங்கினுடைய ரத்தத்தை கேட்டிருந்தானன்னா அது ஒன்று தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும் If Solomon had asked for the blood of the enemy, then he would have received only that. avan எதை ketta But what did he ask? ஞானத்தை கேட்டான் He asked for wisdom. ஞானத்தை கேட்ட அப்படின்னா எதெல்லாம் கிடைச்சது Because he asked for wisdom, what did accompany it? சொல்லுங்க பாப்போம் வாசிங்க ஞானத்தை மட்டும் கேட்டதுனால கத்தர் அவனுக்கு என்னத்தெல்லாம் கூட்டி கொடுத்தாரு வாசிங்க Because he asked only for wisdom, what did the Lord add unto him? ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ம். உன் வார்த்தையின்படி செய்தேன் ஞானமும் உணவும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதுமில்லை இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் எப்படி கேட்டது என்னது கேட்டது ஞானம் கேளாத ஐஸ்வர்யம் மகிமை எல்லாம் உனக்கு நான் தரேன் that which you do not ask riches and honor i will add unto you நீங்க இன்னைக்கு பரிசுத்த ஆவி உங்க மேல வந்துச்சுனா உங்களுக்கு சமாதானமும் சேர்ந்து வந்துரும் If the Holy Spirit will come upon you today, it will be accompanied with peace. பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும் பொழுது பரிசுத்தம் உனக்குள்ள வந்துரும் When the power of the Holy Ghost will come into you, you will have holiness in you. அவன் எருசலேமில் இருந்தான் He was in Jerusalem கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இருந்தபடியால் because the Spirit of the Lord was upon him. அவன் நீதி உள்ளவனாய் இருந்தான் He was a just man, அவன் தேவபக்தி உள்ளவனாய் இருந்தான் he was a devout man, இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாய் இருந்தான் he was waiting for the consolation of Israel to come. அப்போ இயேசுவின் மேல மரியாளின் மேல பரிசுத்தாவி வந்தார் the holy spirit came upon mary இயேசுவின் மேல பரிசுத்தாவி வந்தார் the holy spirit ghost came upon jesus ஒரு சாதாரண விசுவாசியின் மேல பரிசுத்தாவி அவன் மேல் வந்தார் the holy spirit came upon an ordinary believer பாருங்க அவனுடைய லைஃப் எவ்வளவு மாறி இருந்துச்சு how transformed his life was அதான் நம்ம சொல்றோம் பரிசுத்த neenga vaanga kaathirunga mani kanaka kathare சமூகத்துல கிடக்கணும் that is why we say you come and tarry for the holy spirit you have to spend hours together in the presence of god 6:30 to etra 120 nimisham enna செய்யணும் கர்த்தருடைய கரத்துல விழுந்து கிடக்கணும் 6:30 to 8:30 120 minutes we have to be fallen into the hands of the lord நேத்து கெல்லிஸ் பைபிள் ஸ்டடில ஒரு பாஸ்டர் பேசினார் yesterday there was a pastor who shared the message at the kelly's bible studies மாசத்துக்கு 75 மணி நேரம் ஜெபிக்காத விசுவாசி தசமபாகம் கொடுக்க வேண்டாம் he said a believer who does not pray for 75 hours a month should not give the tithes அது பிரயோஜனம் இல்லன்னார் it is he said it is not of any profit ஒரு மாசத்துல ஒரு விசுவாசி 75 மணி நேரம் ஜெபிக்காட்ட அவன் தசோவான் கொடுக்க வேண்டாம் அது வேஸ்ட் தான் அப்படிங்கிறார் He says if a believer does not pray for 75 hours a month he should not give the tithes because it is of no profit எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் what does that mean ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஜெபிக்கணும் சொல்றாரு பயந்துறாதீங்க he says ஒரே நாள்ல 75 மணி நேரம் நீ ஜெபிக்க சொல்லல he says you have to pray 2 uh, and a half hours a, a day per day நீ வந்து ரெண்டரை மணி நேரம் ஜெபத்துல இருக்கணும் 2 and a half hours per day அப்படினா என்ன அர்த்தம் what does that mean உன்னுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் டைம்லையும் தேவ சமூகத்தை கொடுக்க சொல்றாரு வேற ஒண்ணும் இல்லை கடினமான உபதேசம் அல்ல it is not a hard doctor but pay the tight in in the means of time with 24 hours a day காலையில 4 to 5 4 to 5 in the morning இல்ல நைட் ஒரு தூங்குறதுக்கு முன்னால ஒரு 1 hour or 1 hour before you sleep in the night அப்ப 2 hours சரியா போச்சா so 2 hours have gone by கிடைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் half an hour when you find time ஈஸியா பரிசுத்தவாங்க லிஸ்ட்டு நம்ம ஃபெய்த்தம் லிஸ்ட்டு வாலிப பையங்கள் லிஸ்ட்டு வாலிப பொண்ணுங்கள் லிஸ்ட்டு இருக்கிற விசுவாசிகள் லிஸ்ட்டு அடுத்து யார் யார் வியாதியஸ்தர் என்னென்ன பிரச்சனை இது ஒவ்வொரு ஊர் இப்படி தேசம் மலைக்கு பிரச்சனைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சங்கு பரிவாருக்கு பிஜேபிக்கு இப்படியே நீ ஸ்தோத்திரம் பண்ணினாலே அது பாட்டுக்கு என்ன செய்யும் ரெண்டரை இல்லை ஏழரை மணி நேரம் ஓடும் You can even pray for the uh, the list of uh, the servants of God, the list of the believers, the list of the youth boys and the youth girls, and for those who are not saved, and for the other those who are against uh, Christianity, and so on. It will not only take two and a half hours, but it will go beyond that. உன் கையில் அப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும் You should have a, such a list in your hand. வாலிப பையங்க வாலிப பொண்ணுங்க லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கணும் The list of the young girls and boys, இப்ப யார் வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்களாம் எழுதி வச்சுக்கணும் those who are unsaved in their homes. நம்முடைய பாஸ்டர்ஸ் லிஸ்ட் எழுதி வச்சுக்கணும் You should have the pastor's list. நம்முடைய ஃபெய்த்தம் லிஸ்ட் எங்கெங்கெல்லாம் ஃபெய்த்தம் இருக்குன்னு எழுதிக்கணும் You should have the list of the faith homes all around the நமக்கு world. தெரிஞ்ச ஊழியக்காரங்க பேரெல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கும் You will have the names of the servants of God you know. அவங்களுக்கு எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் Keep praising God for them. ஒரு நல்லது கெட்டது உனக்கு வாழ்க்கையில வரும்பொழுது நாலு பேர் உனக்காக ஜெபிக்கிறதுக்கு நாலு பரிசுத்தவான்கள் தேவை you need four servants of god at least to pray for you when something good or bad happens in your life ஒரு கல்யாணம் சாவுனா யாராவது பரிசுத்தவான்கள் வரணும் if there is a death or a marriage in your house then there should be some saints who occur there in your house யோபுனுடைய புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு क्वेश्चन இருக்கும் பரிசுத்தவான்களில் யாருடைய முகத்தை நீர் நீர் போய் பார்ப்பீர் அப்படின்னு கேட்குறான் பரிசுத்தவான்களில் யாரை நீ நோக்கி பார்ப்பீர் The book of Job, we read a question whereby Job says, "Whose face among the saints have you seen?" oh வாழ்க்கையில prachana vanda yara poi paapa anja அதிகாரம் onna வசனம் Chapter 5, verse 1. இப்போதும் கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம் பரிசுத்தவான்களில் யாரை nokki paarpir யாரை nokki paarpir To which saint will you turn to? அப்போ உன் பிரச்சனையில் நல்லது கெட்டதில் பரிசுத்தவான்கள் உனக்கு தேவை யாரை நோக்கி பார்ப்போம் ஒரு எல்லாரையும் நீ வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுக்காக ஜெவம் பண்ணல தோத்திரம் பண்ணல ஒன்றுமே இல்லைன்னா உனக்கு எப்படி இருக்கும் so in your problem for anything good or bad that happens in your life you need the chance but if you if you cast them all away to not praise God for them then how'll you have signs in your life அதனால உனக்கு தேவன் தேவ பக்தி உள்ளவனா நீ மாறுவாய் so you will become one who's devout உனக்கு மேலே கத்துடைய ஆவி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் டோட்டலாக ஒரு சேஞ்ச் உண்டாகும் If the Spirit of the Lord is upon you, you will have a total change in your life. ரெண்டாவது Secondly, தேவ பரிசுத்தாவி உன்மேல் வரும் ரெண்டாவது உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழல் இடும் secondly, the power of the highest shall overshadow thee. இதுதான் வல்லமைன்னு சொல்றேன் This is called the power. நசரியனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அடுத்து வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் The Lord anointed Jesus the Nazarene with the Holy Spirit and with power. பரிசுத்தாவி மரியாள் மேல வந்தது the holy spirit came upon mary அடுத்து அந்த பலன் வந்தது then the power descended on her அந்த பலன் இறங்கின உடனே தான் அவ யார அதுக்குள்ள யார் உண்டானது பரிசுத்தம் உண்டானது only after the power descended upon her holiness was formed நம்ம பரிசுத்தத்தை பத்தி பேசுறது இல்ல வாழ்ந்து காட்டணும் we should not just speak about holiness we should live holiness நடந்து காட்டணும் we have to walk accordingly அதுக்கு பேரு தான் பரிசுத்தம் that is called holiness அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் பேச்சில எல்லாம் எதில இருக்கு பலத்துல இருக்குன்னு சொன்னாங்க that is why the kingdom of god is not in speech but in power நடக்கும்னு சொல்றது இல்ல அற்புதத்தை நடத்தி காண்பிக்கணும் it is not just to say miracles will happen we have to make a miracle happen அதனால தான் நமக்கு இந்த நாட்கள்ல பரிசுத்தம் இல்லாததுக்கு காரணம் ஏதோ ஒன்னு மிஸ்ஸிங்ல இருக்கு the uh, reason for the lack of holiness in our life these days is that one of these days இருக்கும் இல்லாட்டா பரிசுத்தாவிருக்கும் either we will have the holy ghost or we will have power ஆனா ரெண்டும் சேர்ந்துருச்சுனா நீ பரிசுத்தவனாய் மாறிடுவ when both these are joined together you will become a saint அதனால தான் பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம் that is why we say we receive the power சரியான ஒரு பவர் உன் மேல வரணும் a proper power should descend on you அது இப்படிலாம் இல்ல not like this உன்னை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது you cannot control yourself அது வாட்டுக்கு ஜெபிச்சிட்டே காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் சோர்ந்து போகார்கள் இளைப்படையார்கள் they that wait on the lord shall renew their strength they shall walk and not run and not be weary they shall walk and not faint அபிஷேகத்துல நிரம்ப நிரம்ப நிரம்ப நிரம்ப நிரம்ப நிரம்ப நீ லகுவா மாறிடுவ as you continue to get filled in the holy spirit it will become light அப்படியே பறக்கிற மாதிரி வந்துரும் you will come to a point of flying உன் பாரம் வேதனை துக்கம் சஞ்சலம் தவிப்பு எல்லாம் உன்னை விட்டு வெயிட்லாம் போய்டும் all your burdens your sorrows your sighing and all everything will leave you ஒரு பெரிய வல்லமை உன் மேல வந்து இறங்கும் a great power will descend on you அந்த வல்லமை வரும் பொழுது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு When the power descends on you, you will say, I can do all things through Christ which strengtheneth me. அப்படின்னு என்ன அர்த்தம் what does that mean உனக்கு மன்னிப்பு கேட்க முடியும் you can ask for pardon சகிக்க சகிக்க முடியும் you can endure விட்டு கொடுக்க முடியும் you can forgo நேசிக்க முடியும் you can love தாங்க முடியும் you can endure மற்றவங்களை சுமக்க முடியும் you can bear the others முழங்கால் போட முடியும் you can be on your knees இரவெல்லாம் காத்திருக்க முடியும் you can tarry all through the night விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும் you can hold the faith எல்லாரும் கண்களை மூடுவோம் it's all close your eyes கொஞ்ச நேரம் இந்த ரெண்டு வல்லமையும் நம்ம மேல வரணும் for a short while let us ask the lord for both these powers to come இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்ற அனுபவம் நமக்குள்ள இந்த மாலை வேளையில உண்டாகட்டும் This evening time let us also have this experience whereby Jesus the Lord Nazarite was filled with Holy Ghost and with power by the Lord. மரியாவின் மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவி The Holy Spirit which descended upon Mary. அவளை பலப்படுத்தின அந்த சக்தி The power which strengthened her. நமக்குள் வரும் பொழுது When it comes into us நாமும் பரிசுத்தவான்களாய் மாற முடியும் we will also become saints. இன்றைக்கு நீங்க பரிசுத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க Today you are going to experience the holy எல்லார கண்களை மூடி முழங்கால் படியுங்க Let's all close our eyes, be on our knees. ஒரு 30 minutes தான் நமக்கு time We just have half half an hour before us 30 minutes 30 minutes and the 30 nimadathukulla within the 30 minutes கர்த்தருடைய வல்லமையை நீங்க ருசி பார்க்கணும் you have to taste the power of god அந்த வல்லமை உன் மேல வர்றத அந்த அபிஷேகம் இறங்கறத நீங்க ஃபீல் பண்ணணும் you have to feel the anointing the power descending on you அந்த வல்லமை உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் வரும் the power will enter into uh, in each life or in each of you உங்களுடைய அவயவங்கள்ல இறங்கும் it will descend into your members ஒருவேளை உங்க கையில மட்டும் அபிஷேகம் இறங்கும் perhaps the anointing will be in your hands அப்ப கையில உள்ள தோல்வி போய்டும் you know all the defeats that are in your hands ஒருவேளை சிந்தைக்குள்ள அபிஷேகம் இறங்கும் perhaps your anointing will descend upon your thoughts உங்களுக்கு இருக்கிற கலக்கங்கள் போராட்டங்கள் போய்டும் all conflicts and confusions will leave ஒருவேளை உங்க இதயத்துக்குள்ள ஒரு வல்லமை வரும் perhaps the anointing will descend a power will descend into your heart உன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் உன்னை விட்டு வெளியே போய்டும் the forces that defile you will leave you ஒருவேளை உன் முழங்கால்ல ஒரு அபிஷேகம் இறங்கும் perhaps an anointing will descend upon your knees இனிமேல் மேல் நீ முழங்கால் வீரனாய் மாறி விடுவாய் henceforth you will become a warrior on your உன்னுடைய யுத்தங்களை முழங்காலில் நின்று நீ சென் ஜெயித்து விடுவாய் you will be on your knees and be victorious in your battles உன் குடல்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கும் maybe your uh, anointing descend upon your bowels அதோடு உனக்குள்ள இருக்கிறதான அந்த குடல் வியாதி உன்னை விட்டு போய்டும் all the sicknesses that are in your bowels will leave you உன் எலும்புகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் anointing into your bones அது உன்னை எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றும் it will make your bones full with marrow இல்லாவிட்டால் எலும்புகளுக்குள்ள இருக்கிற பாவத்தை சுட்டெரிச்சிடும் Or it will burn the uh, sins that are in your bones. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வல்லமை தேவை How many of you need such a power? ஓ மரியாளுக்குள்ள அந்த ஆவி வந்த பொழுது when the spirit came into mary அந்த ஆவி மேல் வந்து இறங்கின பொழுது when the spirit came and descended upon mary அந்த பலன் நிழலிட்ட பொழுது when the power overshadowed her ஓ அவளுக்குள்ளே கிறிஸ்து உருவானார் christ was formed in her அவளுக்குள்ள உருவானது தேவகுமாரன் the son of god was formed in her பரிசுத்தம் உள்ளது அது தேவகுமாரன் என்று எண்ணப்படும் the one which is holy is called the son of god எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை how many of you need this experience கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க a short while time waste பண்ணிடாதீங்க do not waste the time முடிஞ்சா கண்ண மூடு if you can close your eyes முடிஞ்சா முழங்கால் போடு if you can be on your knees முடிஞ்சா நீங்க அந்த அனுபவத்தை வாஞ்சிதா கேளுங்க if possible and you desire for this experience ask the lord கொஞ்ச நேரம் நீ ஜெபிச்சிட்டே இருக்கும் போது a short while you are going to continue praying அந்த தூதன் சொன்ன அனுபவம் அவளுக்குள் வந்தது the angels uh, uh, uh, experience mentioned by the angel came into her அதுக்கு பிறகு புதுசா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அன்னைக்கே கிடைச்சிச்சு after which she did not have a new experience it was on that day அந்த நிமிஷத்துல இருந்து அவளுடைய வாழ்க்கை மாறி போனது that moment onwards her life was completely transformed அவளுடைய இருப்பிடம் இடம் மாறி போனது all who change all அவளுடைய இருப்பிடம் தங்குற இடம் மாறிடுச்சு the place of dwelling changed அவ பேச்சு மாறி விட்டது her speech was changed அவளுடைய சரீரத்தின் அமைப்பு மாறி விட்டது the attribute of her body was changed கர்த்தர் வல்லமையை அனுப்பி கொண்டிருந்தார் the lord sent power upon her இப்பொழுதே பரிசுத்த ஆவி உன்மேல் வரட்டும் right now the holy spirit come upon you உன்னதமானுடைய பலன் இறங்கட்டும் may the power of the holy ghost come upon you ஒரு பரிசுத்தத்தின் வல்லமை உனக்குள் வருவதை நீ உணர்வாயா may you feel the power of the holiness coming to you ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமாம் மரியாள் மேலே பரிசுத்தாவி வந்தார் உன்மேல் வரும் என்று சொன்னார அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நமக்குள்ள வரணும் அவள் மேல் உன்னதமானுடைய பலம் நிழலிட்டது இந்த அனுபவம் நம்ம மேலே வரணும் இது வந்துச்சுன்னா இந்த கூட்டத்தில் உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் விதை விதைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும் பேஸை குறைப்பா இந்த ரெண்டு அனுபவமும் இப்போ உனக்குள்ளே எனக்குள்ளே வரணும் ஒரு தூதன் சொன்னான் பரிசுத்தாவி உண்மையில் வரும் என்னைக்கு உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும் அடுத்த செகண்டே வந்துருச்சு அது அவள் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இறங்கிடுச்சு இன்னைக்கு உன் மேலே உனக்குள் அந்த அனுபவம் ஒரு விதை போல வந்து விழும் இனிமே வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த வசனம் நிறைவேறுதுன்னா இருந்து பரிசுத்தின் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீ வளர்ந்து கொண்டே வருவாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்ப அந்த அனுபவத்தை கத்தர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களில் அநேகருக்கு தரப்போகிறார் ஆமா நமக்குள்ள இவ்வளவு தோல்வி இருக்கு இவ்வளவு பின்மாற்றங்கள் இருக்கு இவ்வளவு தடுமாற்றம் இருக்கு நமக்கும் தேவனுக்கு இவ்வளவு தூரம் இருக்குது நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகுமா இது சாத்தியமா இது முடியுமா என்ற கேள்வி உனக்குள்ள இருக்கலாம் நீ கேட்குற கேள்விகள் நீ போகிற பாதைகள் எல்லாம் உண்மைதான் உலக அறிவின்படியும் உன்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தின்படியும் இது சாத்தியமாகாது ஆனால் ஒன்று நீ ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தா அது சாத்தியமாகும் அவள் அழகான ஒரு கேள்வி கேட்டா நான் புருஷனை அறியாத ஒரு கன்னியாக இருக்கிறேனே இது எப்படி நடக்கும் அப்பந்தான் அவர் சொன்னார் ஆவியினால் ஆகும் உடனே சொன்னா ஆண்டவரை நான் உனக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்குறேன் நீ எவ்வளவு தோல்வியில் இருந்தாலும் சரி முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் அடிமையாக கொடுக்குறேன் என்னை நீங்கள் பரிசுத்தமாய் உருவாக்குங்க என்னை நீங்கள் பரிசுத்தமாய் மாற்றுங்க என் சிந்தையிலிருந்து என் நினைவு தோற்றம் உணர்வு வாஞ்சை விருப்பம் எல்லாம் நீங்களே பரிசுத்தமாய் மாற்றுங்க அதுக்கு நான் ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும் நீங்க யாரா இருந்தால் நீங்க ஒப்பு கொடுத்தா போதும் ஒரு அபிஷேகத்தின் சக்தி உங்கள் மேல் இறங்கும் நீ வாய திறந்து கேளு பரிசுத்தத்துக்காக நீ தவிக்க வேண்டும் தெய்வத்தினுடைய வல்லமை உன்னை பரிசுத்தமாய் மாற்று ஓ ரபக்க திரபக்க திராடியா விபிலாபாலா ஷஹானியான் அமன் பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே வெலமதை தாருமையா கண்டகமதை தாருமையா பலமதி தாருமையா உந்தன் பலமதி தாருமையா பரிசுத்தரம்பை ஜீவிக்கிறீ பரிசுத்தரம்பை ஜீவிக்கிறீ பலமதி தாருமையா உந்தன் பலமதி தாருமையா பாடுமையா உந்தன் பலமறி பாடுமையா பரிசுத்தீரும் ஜீவிக்கிறீ பரிசுத்தீரும் ஜீவிக்கிறீ பலமறி பாடுமையா உந்தன் பலமறி தாருமையா பலமறி தாருமையா உந்தன் பலமறி தாருமையா பரிசுத்தீரும் போற்றி வீக்கவி பெண் சக்தி உண்மை போற்றி வீக்கவி மலமதி தருமையா உந்தன் மலமதி தருமையா மலமதி தருமையா உந்தன் மலமதி தருமையா மலமதி தருமையா உந்தன் மலமதி தருமையா ஆமென் கதடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம் அனுவாகும் ஒன்று கூட தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து புதுப்பிக்கப்பட அருள் செய்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற ஜனங்களுக்காக பரிசுத்தாவையும் அதனுடைய பலனையும் அவர் கடந்து கொண்டு வந்தார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா பரிசுத்தின் வேலையை ஒன்று கூட அநேகருக்குள் கத்திருந்த மாலை வேளையில தீவிரப்படுத்தி இருக்கிறார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தேவன் வாஞ்சிக்கிற அந்த பரிசுத்தின் அளவை பெற்று அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க எல்லாருக்கும் அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் jump.